அற்புத பத்து சரிங்களா இதில் ஒரு அஞ்சு பாட்டு முடிச்சுட்டு போகணும் அல்லவா சரி பார்ப்போம் அற்புத பத்து என்ன அற்புதம்னாரு இது வரைக்கும் இருக்கிற அந்த அனுபவமானது ஆற்றாமை அதாவது தான் பெற்றிருக்கிற அனுபவமானது சொல்ல தெரியல அவருக்கு அவ்வளவு பெரிய அனுபவம் சரிங்களா அப்படி சொல்ல முடியாத அளவுல அந்த தவிக்கிறாராம் மையலா இந்த அனுபவம் ஆற்றாமை சரி மையராய் இந்த மண்ணிடை வாழ்வினும் ஆடியுலகப்பட்டு தையலாரெனும் சுழித்தலைப்பட்டு நான் தலை தடுமாறாமி பெருமான் என்ன செய்தான் மையராய் இந்த மண்ணிடை வாழ்வெனும் ஆழியுள் இந்த வாழ்வுங்கிற பெரிய ஆழின கடல் இந்த வாழ்வாகிய பெருங்கடல்ல மையலாய் என்ன மையல் மயக்கம் என்ன மயக்கம் பொருளும் காமமும் இந்த ரெண்டு தான் நம்மளை மயக்கும் நம்மை மயக்குவது ரெண்டு ஒன்று பொருள் இன்னொன்று இன்பம் இதுல ரெண்டும் மயக்கிடும் அந்த பொருளும் காமமாக இருக்கிற அந்த மயக்கத்துல இல்லாமல் இந்த மண்ணிடை வாழ்வெனும் ஆடியுலகப்பட்டு இந்த வாழ்வுங்கிற இந்த கடல்ல நான் தவித்து தையலாரெனும் சுடித்தலைப்பட்டு அதுல இந்த ஒரு பெரிய கடல்ல நான் அகப்பட்டிருக்கும் போது ஒரு சுழி வேற என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே திரும்ப சுத்தது உள்ள அழுத்தி விடும் சரிங்களா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் வாழலாம் என்னில் நல்ல கவி <laughs> அது அங்க போகும்போது நான் அதோட வரேன்னா அதனால மண்ணில் நல்லவண்ண வாழும்போது பெண்ணில் நல்லாருடன் நீங்களே இருங்க அப்புறம் எண்ணில் நல்ல கதிக்குன்னு போகும்போது இதெல்லாம் வணக்கம் நன்றி மையலாய் இந்த மண்ணிலை வாழ்வேனும் ஆடியுலகப்பட்டு இந்த வாழ்க்கைங்கிற அந்த கடலாகப்பட்டு தையலாரேனும் சுடித்தலைப்பட்டு அந்த பெண்ணின்பம் என்று சொல்லிய சுழில இந்த சுழில பண்ணா நீங்க அந்த அந்த சுழி வந்து என்ன அப்படியே திரும்ப சுத்தி சுத்தி உள்ள அழுத்திடும் அது போல இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த இன்ப மயக்கம்னு வந்துட்டு அப்படி சுத்தி சுத்தி கிளியே போடும் மேல வரமாட்டோம் அந்த சுழித்தலைப்பட்டு தாழ்ந்து விடக்கடவே என்று சொன்னாரு அங்க தாழ்ந்து விட கடவேன் அப்படி தாழ இருந்தேன் நல்ல வேலையா பெருமான் என்ன பிடிச்சி பாடான்னு காப்பாத்தினார் அதனால பாத்தீங்களா அங்க கடவேணிங்கிறாரு இங்க சுடித்தலைப்பட்டு தலை தடுமாறா இங்க கூட சுடித்தலைப்பட்டு நான் தலை தடுமாறாமி சொல்றாரு ஆனா என்ன சொல்றீங்கல்ல அந்த பெண்ணுடைய இன்பத்தை இச்சு தேங்குற மாதிரி இருக்கு அதனால அருணையார் கூட அவர் கொஞ்சம் இல்லறத்துல இருந்திருப்பார் அவங்க நோ அந்த அந்த இடத்துக்கே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அமைச்சரா வந்தார் வந்த உடனேயே என்னென்ன குதிரை பஞ்சாபம் போச்சு சரின்னு அது வந்து வேற யாரும் அனுப்பி வேணா இவர் நல்ல நல்ல அமைச்சர்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார் அனுப்பிச்சு வரும்போது தான் அது கண்டு எல்லாம் அந்த மாதிரிலாம் தையால் ஆறெனும் சுழித்தலைப்பட்டு நான் தலைதடுமாறாமீர் விட திருவருள் தந்து தன் பொன்னடியினை காட்டி அவையெல்லாம் நான் அந்த மாதிரி போய்விடாமல் பொய்யலாம் விட இந்த பொய் உலகத்தில் இருக்கிற பற்றெல்லாம் நீங்க திருவருள் தந்து தன் பொன்னடியினை காட்டி பொன் போன்ற திருவடிகளை காட்டி மைய மெய்யனாய் வெளிவா வெளிகாட்டி மெய்யனாய் வெளிகாட்டினர் மெய்யன்னா என்ன ஒரு உடம்பினை உடையவனாக இல்ல அங்கனன் அந்தனாய் அரை கூவி வீடருளும் அங்கர் உணைவார்கள் அங்க அர்த்தம் இல்ல அந்தன வடிவத்துல வந்து மெய்யனாய் அந்தனம் அந்த வடிவமாக இருக்கிற மெய் கொண்டு வந்து வெளிக்காட்டி என் கண்முன் நின்று முன் நின்றதோர் அற்புதம் விளம்பி முன் நின்று எனக்கு முன்னே இருந்து நான் கூட பின்னே இருந்தா கூட பார்க்க மாட்டேன் அதான் கடியேற்கும் உங்கமல கால்காட்டி ஆட்கொண்டு அடியேனுக்கு முன் நின்றது என்று சொன்னார் அதோடு ஏந்த மாமலவிட்டு முட்டாததோர் இயல்போடும் வணங்காரி சாந்த மார்முலை தையல் நல்லாருடன் தலைவடுமாறாகி போந்து யான் துயர் புகாவனம் அருள் செய்து பொற்களினை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன்னின்றதோர் அற்புதம் விளம்பேனே ஏந்த மாமலர் பெருமானுடைய திருவடிகளுக்கு பொருந்திய மலர் எந்த மலரும் கூட பண்ணலாம் அதான் வந்து இந்த பூ கூட சொல்லலாம் புள்ளிலை எருக்கமாயினும் உடையவை கடவுள் பேணியும் என்ன வாங்கு ஒன்றும் கிடைக்கல எருக்கும் பூ படிச்சா கூட பெருமாள் அதை ஏத்துக்கிறேன் இருந்தாலும் நாம் ஒன்று கூடுமான வரைக்கும் ஏய்ந்த மாமலர்னா அந்த மலராய் அதன்படியே காலத்தில் வளர்ந்ததாய் பூவோடும் நீர் சுமந்தேத்தி புகுவாட அவர்பின் போவீங்களாட அந்த மாதிரி மலர்களை எடுத்து நாம் வழிபாடுகிறோம் ஏந்த மாமலர் இட்டு முட்டாததோர் முட்டாதுன்னா என்று எந்த நாளும் தவறாமல் அது இந்த நாள் தவறிச்சு ஒரு நாள் என்னமோ திருவர் அப்படின்னு சொல்லிவிடாம முட்டாததோடு இயல்படும் வணங்காதி தாந்தமார் மொழி தையல் நல்லாருடன் தலைதடுமாறாகி போந்து யான் துயர் புகாமனும் அருள் செய்து இந்த ரெண்டு மூணு இடத்துல அப்படி யாருமே சொல்றார் இல்லைன்னா இந்த இடத்துல அவர் என்ன கேட்டா அவர் வந்து அவரும் ஒரு காலத்துல சித்தின்பத்தில் இருந்தார் சொல்லணும் சந்தியில் நிக்கிறேன்னு சொல்லுமில்ல எல்லாம் ரெண்டு மூணு இது இது சந்திக்கிற இடம் அதுதான் எனவே இப்படி இயல் போடும் வணங்காதே சாந்த மார்முலை ஆ நல்லொடும் மா தலைதடுமாறாகி போந்து யான் துயர் புகாவண்ணம் அருள் செய்து அந்த மாதிரி சிற்றின்பத்தில் தெளித்து அந்த வழியே போகாதவாறு என்னை தடுத்தார் கொண்டாய் அருள் செய்து மாறாக எனக்கு என்ன தந்தாய் பொற்கடல் இணை காட்டி இரண்டு அருமையான திருவிழிகளையும் எனக்கு காட்டார் வேந்தனாயி வேந்தனாய் என்ன வேந்தன்னாரு இவங்கெல்லாம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு போற வேந்தன் ஒரு பகுதிக்கு வேந்தன் அவன் விண்ணுலகம் மண்ணுலகம் உம்மதே உம் யாரு சுந்தரர் விண்ணுலகம் மண்ணுலகம் உம்மதே ஆட்சி அப்படின்ட்டு அதனால வேந்தன் எந்த வேந்தன் சொன்னா அந்த மூலகுக்கும் வேந்தன் வேந்தனாய் அந்த ஞாபகத்து வந்தா நல்லது இல்லைங்களா வரலன்னா அப்புறம் கஷ்டம்தான் இதுல கூட குறிக்கல எப்படி திருவருளால வந்தது அல்ல வேந்தனாய் விண்ணுலகம் மண்ணுலகமாகி எல்லாவற்றிற்கும் நீ தலைவன் அல்ல அதனால வந்து வெளியே என் முன் நின்றதோர் எனக்கு முன்னே நீ நின்று குருநாதனாக என்னை ஆட்கொண்டியப்பா அதெல்லாம் அந்த அற்புதம் விளம்பேனி அந்த அற்புதத்தை நான் எப்படிப்பா சொல்வேன் நீ செய்த எனக்கு தத்துவத்தை உனக்கு புரியும் நான் தனக்கு அன்பின்மை தானும் அறிவோம் அதே போல யான் தனக்கு அன்புண்மையும் யானும் தானும் அறிவோம் <laughs> நீ அறியலாம் நான் அறியலாம் மூணாவது நிமிஷம் தெரியும் அந்த அற்புதம் விளம்பேனி குரு வந்தது ஆமா நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனதென்னும் மாய கடித்த வாயிலே நின்று முன் வினைமுக கடலியே தெய்வேனை இங்க இங்க வந்து தெரிவேனா நான் செய்திருக்கிற மாதிரி சொல்லுகிறார் இல்லைங்களா நடித்து நடித்துன்னு சொன்ன நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா அவர் வாக்கியது <laughs> நடித்தேன் போது அதை அப்படியே சேர்த்துக்கலாம் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து இங்க நடித்துன எது மாதிரி நடித்து எப்படி நடித்துன்னு சொல்லல அங்க எப்படி நடித்து நாடகத்தால் எது போல் நடித்து உன் அடியார் போல் நடித்து அதுக்கு விளக்கம் அவரே சொல்லிட்டு <laughs> நடித்துங்கிறது நடித்து மண்ணிலை பொய்யினை பல செய்து பொய்யினைன்னா பொய் சொல்றது இல்லை பொய்ப்பொருளோடு நாம் இந்த உலகத்துல காணுகிற பொருள் எல்லாம் பொய்ப்பொருள் தான் பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மெழுகின்ற மெச்சுடரே என்றாரு பெருக்கு பொழுது சுருக்கும் இங்க என்ன பொய்மையான பொய் சொல்றதுன்னு சொல்ல பொய்ப்பொருளையே தெளித்திருப்பது அல்லவா அதனால ஆமா அந்த பொய்யினை பல செய்து பொய்ப்பொருளோடவே தொடர்ந்து அதையே நான் செய்து கொண்டு நான் எனவெனும் அது வேற நானனும் அகந்தை தான் எல்லளவும் மாறவில்லைன்னு தைமன் சொன்னாரு அந்த நானனும் அகந்தையும் இவையெல்லாம் மாய கடித்தவாயிலே நின்று முன் வினைமுக கடலியே திரிவேணி இந்த மாயம்ங்கிறது பாம்பு மாதிரி அந்த மாயை வந்து என்னை அப்படி மயக்கி அப்படி கடிச்சு விட்டுது கடிச்ச உடனே நான் மண்ணிடை பொய்யினை செய்து நான் எனது அந்த ஆணவத்தோடு கிடந்து இப்படி எல்லாம் இருந்தேன் அப்படி கடித்த வாயிலே நின்று வினை மிக கடறியே திரிவேனே என்னுடைய வினை மிக கடறியே நான் ஏதோதோ பேத்திட்டு இருந்தேன் ஆமா அப்படிலாம் பார்த்தேன் அப்படி இருந்து என்னை இருந்து இருந்த என்னை என்ன செய்தாய் பிடித்து இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன்னார் அவரு இவரு பெருமான் தன்னை பிடித்து பிடித்து எங்க நின்றான் முன் நின்ற யார் அவர் இறை அப்பெருமறை தேடிய அரும்பொருள் சாதாரணமல்ல சாமி மறைகளே தேடி தேடி சென்று காண முடியாத இருக்குது அந்த அரும்பொருள் அடியேனை பிடித்து முன்னின்று என்ன செய்தனர் அடியேனை அடித்து அடித்து அக்காரமுன் தீற்றிய அற்புதம் அரியேனி அடித்து அடித்து